போற்றிய வாழ்முதலாகிய பொருளே புலந்தது பூங்கலற்கு இணை துணை மலர் கொண்டு ஏத்தி திருமுகத்து எமக்கு அருளே மலரும் எழுநகை கண்டு நின் திருவடி தொழுவோம் சேத்திதழ் கமலங்கள் மலரும் தழ்வயல் சூழ் பெருப்பெருந்துரையுரை சிவபெருமானே கொடி உடையாய் உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே அருளாயே அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதய மலர் திருமுகத்தில் கருணையில் சூரியன் எழ எழ நயன கடி மலர் மலர மற்ற அண்ணல்லம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முதல்வன இவையோர் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்து அருளாயே ஏவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் எம்பினை எம்பின தங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு சேவனத்தரிகள் தாழினை காட்டாய் திருப்பரு குறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே இன்னிசை வீணையற் யாழினர் ஒரு பாசை வீணையர் யாழினர் ஒரு பார் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவைகையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி உப்பினர் ஒருபால் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளா பூதங்கள் தோறும் நின்றாய நின்னல்ல வல்லால் ஏத்து அறியோம் உனை கண்டு அறிவாரை பீரங்கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே பப்பர விட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்புற கண்ணியரே மானுடத்து இயல்பில் வணங்குகின்றாரு அணங்கில் மணவாழா செப்புரு கமலங்கள் மலருள்கள் வயல் சூழ் செப்புரு கமலங்கள் மலரும் வயல் சூழ் திருப்பருந்துரையுரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே அது பழக்குவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுருள் இவள் அவள் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இன்று எழுந்தருளும் அருளும் மது வளரு பொழில் திரு உத்தர கோதமங்கையுள்ளாய் திருப்பெருங்குறை மன்னா எது எமைப்பணி கொள்ளுமாறு அது கேட்போம் என் பெருமா பள்ளி எழுந்து அருளாயே அவரே மற்ற அறிவார் பந்தனை விரலியும் நீயோ நின்னடியார் பழங்குடில் பொறும் எழுந்து அருடைய பரனே செல்கழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெரு துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்து அருளாயே ஏ பின்னகத்தே வரும் நன்னவும் மாட்டான் பிள்ளைகளேவரும் நன்னவும் மாட்டார் விழுப்பொருளே மனதொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே மன்னகத்தே வாழச் செய்தானே திருப்பருங்குறையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பு அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே ஏ பிரபாமையில் நாள் ஒக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவா பெருமாளாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்து அருளாயே na na na na